பெருந்துறையிலே அருளியது இது உயிர் உண்ணி பத்து என்னாரு இது என்ன சாமி உடம்ப உண்ணுதல் பார்க்கலாம் உயிரை உண்றதுங்கிறது வேற யாருமே கிடையாது இறைவன் தான் ஏன் இந்த உயிரை இந்த உடம்பில் இருந்து பிரித்து முத்தி பேருங்கிற ஒன்றில் ஆட்படுத்துகிறான் அதான் அப்ப உயிரை எதுல எதை உண்ணுகிட்டு இருக்கு அந்த முத்தி பேராகிய ஒன்றில் உண்டு கொண்டே இருக்கான் அப்ப அவன் திருவடி இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது அதான் அர்த்தம் அதுதான் அந்த உயிர் உண்ணி சொல்லுவேன் இப்படி ஒரு சொல்லும் அநேகமா நமக்கு மற்ற பதினோரு திருமுறையும் எங்கேயும் வரல இருக்கா உயிர் உண்ணுதல் என்ற ஒரு சொல்லால் முத்தி பேரு அல்லது வீடு பேரு என்பதை எங்கேயாவது குறிச்சிருக்காங்களா பார்த்து குறிச்சு வைங்க எங்கேயாவது பதினோராம் திருமலை இருந்ததுன்னா இருந்தா இல்லைன்னா இங்க ஒண்ணுதான் திருவாசத்துல அதனால உண்ணி பத்து அப்படின்னா என்னன்னாரு சிவானந்தம் மேலிடுதல் அதான் அப்ப அந்த உயிரானது இந்த உலகியல் எல்லாம் இல்லாமல் அந்த சிவானந்தத்தையே உண்டு கொண்டு இருக்குமானா அதான் உயிர் உண்ணிப்பது அப்ப சிவானந்த அப்படியே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தங்கரார்வலோ சதுரர் அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் யானை நீ பெற்றது உண்டு என்பால் பெருமானி உன்னிடத்துல இதுவரைக்கும் கிடைக்க முடியாத பேரன்பத்தை பெற்றுட்டு இருக்கேன் இந்த ஆன்மாவை நீ அடைஞ்சதுனால ஆன்மாவை நீ ஆட்கொண்டதுனால உனக்கு என்னப்பா கிடைச்சது ஒண்ணுமே ஒண்ணுமே அப்போ பயன் கருதி அவன் செய்யல அல்லவா இந்த ஆன்மா கையேறணுங்கிற கருணையினால் செய்தானே தவிர அவன் ஒண்ணு நம்ம நம்ம முத்தி பேர் அடைஞ்சதுனால அவனுக்கு ஒரு பெரும் பயனும் இல்லை நம்ம நரகத்துல விழுந்ததுனால ஒரு நஷ்டமும் இல்லை ஆனாலும் ஆன்மாக்கள் எல்லாம் கரையேறணுங்கிற ஒரே கருணை பெருக்கு இருப்பதனால அதெல்லாம் நமக்கு செய்யலாம் அதான் சிவானந்தம் மேலிடுதல் என்ற அருமையா இதெல்லாம் யாரோ பெரியவங்க அந்த ஆள் திருவாசகம் படித்தவங்க அப்படியே ரெண்டு சொல்ல சொல்லியிருக்காங்க சிவானந்தம் மேலிடுதல் உயிர் உண்ணி பத்து இப்படிலாம் சொன்னது இருக்குதே யாரோ பெரியவங்களுடைய மணிவாசன் தான் தலை போட்டிருக்க மாட்டார் அவர் அப்படியே தனக்கு மனசுல வந்தது அப்படியே பாடிட்டு போயிட்டார் இதெல்லாம் இன்னும் அரசு ஆனா நல்ல பெரியவர்கள் பைனாப்பட அரவு அறவேரல் குழுமை பாகமதாயன் மெய் நாள்தோறும் பிரியாவினை கேடா விடைப்பாக சென்னாவலர் பரசும் போல் திருப்பெருந்துரை உறைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் இனியானி அந்த சிவானந்தம் அந்த ஆன்மாவுக்கு மேலிட்டு இருக்கும்போது மகிழ்ச்சியா பாடுகிறார் என்ன என்ன மகிழ்ச்சி பைனாப்பட அரவு ஏறல் உமை சரிங்களா பாம்பின் படம் போன்ற இடை இடைய உடைய அம்மா அம்மாவுக்கு கணவன் அப்படிங்களா உமை ஒரு பாகனி அப்படி அவ்வளவுதான் உமை பாகமதாய் என் மெய் நாள்தோறும் பிரியா வினைக்கேடா என்னுடைய இந்த ஆன்மாவிடத்தை வந்து நீ என்னைக்குமே பிரியாம இருக்கிற அதனால உனக்கு ஒரு புதிய பெயர் வைக்கிறார் என்னென்னது பெருமானுக்கு பெயர் வினைக்கேடன் இதெல்லாம் இவர் வைக்கிறது வினைக்கேடன் அது என்ன பண்ணாரு ஆண்டவன் பெயர் வினைக்கேடன் ஏன் உயிர்கள் செய்கிற வினையெல்லாம் கேடுபடுத்துகிறவன் அதனால வினையை கேடுபடுத்துகிறவன் எனவே வினைக்கேடன் அநேகமா மற்ற பதினோரு திருமுறையில இந்த சொல்லால் பெருமானை அழைத்ததாக தெரியல இதையும் குறிச்சு வச்சுங்க எங்கேயாவது இருந்ததுன்னா பார்ப்போம் வினைக்கேடன் இறைவனை போய் வினையை கெடுக்கிறவன் என்று சொன்ன வினைக்கேடன் அருமையான சொல்லுதலாம் உமை பாகனம் பாகமதாய் மெய் நாள்தோறும் மெய் நாள்தோறும் பிரியா வினைக்கேடா ஒவ்வொரு நாளும் இந்த உயிரை விட்டு பிரியாதிருந்து அந்த வினையை கெடுத்துக்கொண்டே இருப்பான் இல்ல விடைப்பாகா அருமையான விடையின் மீது எழுந்தொள்ளி வருகின்றவன் சென்னாவலர் பரசும் போல் திருப்பெருந்துரை உரைவாய் சென்னாவலர் பரசும் நாவலர்கள் எல்லாம் ரொம்ப பரசு வாங்கலாம் அது என்னது நாவலர்கள் எல்லாம் பரசுறது என்னது ரெண்டாவது குரல் என்ன ரெண்டாவது குரல் என்ன சிவ சிவ கற்றதனாலாய பயனன்கள் மாலறிவன் நற்றால் தொழாருமே அப்ப நல்லா படிச்சவன் என்னன்னு கடவுள் பக்தி உடையவனா இருக்கணும் அப்பதான் நாவலர்னு பேர் வச்சுக்கலாம் ஆரம்ப நாவலர் நாவலர் ஒத்துக்கிறேன் இன்னொரு நாவலர் நாவலர் ஏன் கற்றதனாலாய பயன் பாலறிவன் நற்றால் தொடணும் அந்த கற்றதனாலாய பயன் நற்றால் தொடல எனவே நாவாவது வல்ல ஒண்ணு இவங்கெல்லாம் ஆனா ஒண்ணு இந்த யோகியதையா நம்ம மாதிரி யூனிவர்சிட்டியில படிச்சிருந்திருக்குது அன்படகம் ஒண்ணு நாவலர் இந்த ரெண்டுமே இப்படி போட்டுத கடவுள் இல்லைன்னு இதுக்கு சிங்கங்கள்லாம் படிச்சு வச்சது அண்ணாமலை சுட்டி தான் நல்ல பெரிய புலவரெலாம் இருந்த காலம் அது இவங்கெல்லாம் காலத்தில் பூராம்பிள்ளைன்னு ஒருத்தர் தொழுவாப்பித்தல் பெரிய அத்தாரிட்டி அருணாச்சலம்பிள்ளைன்னு ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர் அருமையா இதெல்லாம் பூவராகம் பிள்ளைன்னு பேர் அவர் நல்ல பழுத்த வைணவர் பழுத்த வைணவர் நல்ல நல்லா படித்தவர் இவங்க காலத்துல தான் அண்ணாமலை சுட்டில் சிங்கங்கள்லாம் இருந்தது இது ரெண்டும் ரெண்டும் படிச்சது நல்ல யூனிவர்சிட்டியில் முறையா உண்மையா சொல்றேன் தமிழ் படிச்சதுன்னா இது ரெண்டு படிச்சாதானே அப்ப கட்சியில் அலைஞ்சு விட்டுது அதெல்லாம் போயிட்டு என்ன பண்றது அதனால சென்னாவலர் பரசும் பாத்தீங்களா யாருக்கு நாவலர்னு பட்டம் தரணும் அப்படின்னு கேட்டா பெருமானி வணங்குகின்றவர்களுக்கு தான் தரணும் ஏன் கற்றதனாலாய பயன் வாலறிவன் நட்டால் தொழுவது எனவே அவன் நல்லா படித்தவங்கெல்லாம் நான் இது பெருமானி தொழுது அவங்க தான் நாவலர் சரிங்களா செந்நாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துரை உரைவாயி திருப்பெருந்துரையிலே எழுந்துள்ள இருக்கின்றவனே என்னால் கழித்து என்னால் இருமாக்கே நீ பாருங்க பெரிய மகிழ்ச்சியோடு பாடுகிறார் இதெல்லாம் நீ எனக்கு அருமையா இப்படி எல்லாம் எனக்கு ஒரு பெரிய என்னை ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணவார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கி இப்படி எல்லாம் இருக்கிற நீ என்னை நீ ஆட்கொண்டியே அதனால நான் இதை நினைக்க நினைக்க கழித்து எனக்குள்ளேயே பெரிய மகிழ்ச்சி அடாராடா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்பத்தை ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தா அது மாதிரி இப்படிப்பட்ட ஆட்கொள்ளுமாக்கிறன தனக்கு மட்டுமே கிடைத்த பேராக கருது அப்படி அப்பர் சுவாமின்னு சொன்னார் இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்திருப்பன் ஒருவும் பெருமானுடைய திருவடியில போய் சேர்ந்து இருமா பார்ப்ப என்னது இந்த இந்த யாரொருவர் இவ்வுலகில் இவ்வாறு பெற்றார்கள் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்று அது மாதிரி எண்ணி எண்ணி மகிழ்வேன் எண்ணி மகிழ்வான் இங்க இங்கே இருமாக்கேன் அதனால உன்னுடைய திருவடியை அடைந்து உனக்கு ரொம்ப மிகுந்த கழித்தம் மகிழ்ச்சி இருந்து அதோடு இருமாந்து இருப்பேன் இனியானி நீ எனக்கு இனியவனாக இருப்பதனால இப்படி எல்லாம் நான் இருக்கிறேன் நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டுங்கு ஊனார் உடல் பூந்தான் உயிர் குழந்தான் உளம்பிரியான் சரி அப்படி எனக்கு செய்தானே எனக்கு உண்மையிலேயே தகுதி இருக்க ஒண்ணுமே இல்லை பாருங்க நான் ஆர் எதுக்கு அடியணைவான் நானார் பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு நான் ஆறு எனக்கு என்ன தகுதி இருக்கு ஒன்றும் இல்லை நீ உன்னுடைய கருணையினால கொண்டு போய் நம்முடைய தூக்கி வச்சே தவிர அரியனுக்கு ஒண்ணுமே இல்லை நல்ல இப்படி சொல்லலாமா சொல்லலாம் திருவள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமி அனிமையாம் தன்னை <laughs> பெருமை உடையவங்க இப்படி பணிவா சொல்லுவாங்க சின்ன பயல்ல சிவர் பிடிச்சி அலைவாங்க <laughs> அதனால அந்த பணியுமாம் என்றும் பெருமை அதனால் இப்படி சொன்னார் பாருங்க நான் ஆர் அடி அணிவான் எனக்கு என்ன தெரியும் நான் போய் பெருமானுடைய திருவடி அடைவதற்கு ஒன்னும் தெரியாத ஆள் நான் ஒரு நாய்க்கு தவிசித்து இங்கு சரி அப்படிப்பட்ட எனக்கு வந்து முத்தி பேர் கொடுத்தது எது போல என்னாரு நல்ல தெருவில் எனக்கு நாக்க தொங்க போட்டு ஓடுது பாருங்க அந்த நாயை கூப்பிட்டு என்ன நல்ல ஒரு பெரிய நாக்காளியை வச்சு அது ஒரு மெத்தையும் போட்டு இதுல இதுல உட்காருப்பா அப்படின்னு சொன்னது போல என்ன ஒரு நாய்க்கு போய் இது மாதிரி மெத்த விரிச்சு ஒரு நாக்கால உட்கார வச்சு உட்காரு அப்படி சொன்ன எதுவோ அதுதான் எனக்கு நீ தந்திருக்கிற எனக்கு ஒன்றும் தகுதியில்லை பாவம் நாய்க்கு தவிச்சிட்டு ஒரு நாய்க்கு போய் ஒரு தவிசு போட்டு அதில் உட்கார சொன்ன எப்படியோ அது போல இங்கு ஊனார் உடல் புகுந்தான் அடியனுடைய உடம்புல புகுந்து வேற எனக்கு காற்று உயிர் கலந்தான் என் உயிர்ல கலந்து இருக்கிறான் எங்கேயும் இல்ல எங்கேயும் எங்கும் இருக்கிறான் உயிரில் கலந்தான் உளம் பிரியான் என் உள்ளத்தை விட்டு பிரியவே மாட்டான் நான் நினைக்கிறனோ இல்லையோ அவன் என்னை நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படி தேனார் சடைமுடியான் அவனுடைய சடையில தேன்னா என்னது தேன் சொட்டுமா ஏன் அந்த சடையில நிறைய மக்கள் எல்லாம் நிறைய பூ வைப்பாங்க கொன்றை பூலாம் வைப்பாங்க இல்லைங்களா கொன்றை வேணியனல்ல அவன் அந்த கொன்றை பூல தேன் சொட்டும் அதனால அவர் தலையிலையும் சொட்டும் தேன் தலையில பட்டதுன்னா சொட்டையாப்படும் தேன் தலையில பட்டதுன்னா சொட்டையாப்படும் இயல்பாகவும் சொட்டையா வரும் தேன் தலையில தடவுனாலும் சொட்டையா வரும் இப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி ஹாஸ்டல்ல பேசுறேன் தேனார் முடியான் அதனால பெருமானுக்கு இதெல்லாம் ஒண்ணு தொட்ட தவறாது ஆனா அந்த கொண்டை இருப்பதனால அதுல இருந்து வருகிற தேன் பொருந்திருக்கிற தடைமொழியான் மண்ணு திருப்பெருந்துரை உடைவான் எங்க பத்தியில மண்ணு ரெண்டு நான் நிலை பெற்றிருக்கும்படியான திருப்பெருந்துறையில் எப்பவும் இருக்கிறவன் வானூர்களும் அறியாததொரு வளம் ஈந்தனன் எனக்கே தேவர்களும் கூட கிடைக்க முடியாத வளத்தை எனக்கு தந்தான ஏன் தேவர்கள் இருப்பதெல்லாம் சொற்குலவம் தான் அது ஒரு காலத்துல இருந்துட்டு ஒரு காலத்துல கீழே இறங்கி திரும்ப தான் மேல போகணும் சொர்க்கலோகத்துல இருந்து நேரம் முத்தி பேர் போக முடியாது சொர்க்கலோகம் போனா இவன் நன்மை செஞ்சவனுக்கான நன்மையெல்லாம் அனுபவிப்பான் மீண்டும் இந்த மண்ணுலகத்துல பிறந்து இங்கிருந்து தான் முத்தி பேரடையலாம் துருதி ப்ராப்பர் சேனல்னா மண்ணுலகத்திலிருந்து தான் முத்தி பெற முடியுமே தவிர வானுலகத்திலிருந்து முத்தி பெற முடியும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா செய்த நன்மையை அனுபவிக்கும்படியான இடம் தற்காலிகமான இடம் அந்த செய்த நன்மையை அனுபவிச்சுட்டானா மீண்டும் இங்க பிறகணும் இங்கிருந்துதான் நல்ல அந்த பெருமானை நினைந்தும் குரு வழிபாடு லிங்க வழிபாடு அடிவர் வழிபாடு நல்ல சிவதீட்சை இதெல்லாம் எடுத்து பல ஆண்டுகள் செய்ததன் பயனாக முத்தி பேரடையணுமே தவிர தேவலோகத்தில் இருந்தபடி மேலே நேரம் போக முடியாது இது நம்முடைய சித்தாந்தம் நம்முடைய சித்தாந்தம் தேவர்களாக இருந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மேலே போயிடுவாங்கன்னு மடத்தனம்னு அர்த்தம் நம்ம சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லலை இடைக்கால இன்பம் தேவர்களாக இருப்பது செஞ்ச நன்மைக்கு இடைக்காலமான நல்ல பதவி கொடுத்துருக்காரு அவ்வளோதான் மீண்டும் அந்த இறங்கி இந்த மனுலத்தில் பிறந்து இங்கிருந்து வாடுதான் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோர் ஏத்த பணிந்து உள்ளார் அப்படி ஆகமே தவிர மேலோகத்தில் இருந்து போக முடியும் அதனால பாருங்க இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு எங்க இருக்கு முதவரி என்ன புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் யாரு திருமால் ஒரு நாள் மனைவியை லட்சுமிய லட்சுமியை ஏண்டி ஏண்டியம்மா இங்க இருந்தபடி முத்திக்கு போக முடியாது அம்மா ஏனுங்க அப்படிங்களா அப்படின்னாரு பின்ன எங்க இருந்து போலாங்க மண்ணுலகத்துல போய் தான் முத்தி பேர் அடையணும் அப்ப ஏனுங்க நம்ம இந்த இதுல இங்க இருப்பானு தேவலோகத்துல வைகுண்டத்தில் இருப்பாமே என்ன செய்யலாங்கிற வீடு காலி பண்ணலாங்க வீடு காலி பண்றாங்க இதை பார்த்துட்டு மருமவ யாரு பிரம்மனுடைய மனைவி பிரம்மனுடைய மனைவி யாரு திருமாலுக்கு மனைவி சரஸ்வதி ஏனுங்க மாமாவும் மாமியும் எங்கேயோ புறப்புற மாதிரி இருக்குங்க எங்க புறப்புறாங்க எங்கேயோ மண் உலகத்துக்கு போறாங்க ஏன் அங்கிருந்து தான் முத்தி பெறணுமா அப்படின்னா நாமும் போடுவோங்க சரிடி நாமும் போடுவோன்னர் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் எங்க தேவலோகத்தில் இருந்துகிட்டு வீணா நம் வாழ்நாள குட்டி சொல்லிச்சுட்டு இருக்குமே அதனால பண்ணி எங்க பிறக்கணும் இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு நில உலகத்துல பிறந்தாத்தான் இங்கிருந்து முத்தி பேரடையலாம் நோக்கி திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் திருமால் மகிழ்ச்சிப்பட்டு சொன்ன உடனே திருமால் லட்சுமியும் சரிங்க வீடு காலி பண்ணுங்க போடுவோம் அவன் விருப்பெய்தவும் யாரு திருமால் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டு மகாலட்சுமியோட புறப்படுறது இருக்காராம் உடனே இதை பார்த்துட்டு யாரு மலரவன் ஆசைப்படவும் யாரு அவர் பையன் புள்ள இருக்குது பிரம்மா அவனும் அப்பா அம்மா காலி பண்ணிட்டு போனா நாமும் போடுவோம்னாரு போடுவோங்கம்மா ஐயா இங்க என்னத்துக்கு நம்ம முத்தி பேரடையணும்னு நாமகளும் சொல்லிவிட்டாங்க இப்படி வீடெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு எங்க வர்றாங்களாம் திருவண்ணாமலைக்கு வர்றாங்களாம் யாரு தேவலோகத்திற்குலா அப்போ திருவண்ணாமலையில பிறந்தது அருமையின்னு வச்சுக்கோங்க ஏன் இந்த பூமியில இருந்துதான் எங்க போகணும் முத்தி பேரடையணும் அதனால இந்த பூமி அவ்வளவு அருமையான பூமி அதெல்லாம் பிறந்தது நம்ம ஒண்ணு சொத்தே இல்லை நல்லா பிறந்துட்டோம் அதான் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இதனை மதித்திடுமின் யாரு அப்பர் சுவாமி நல்ல ஒரு பிறவியும் கிடைச்சது திருநீர் பூசுறோம் திருவேஞ்சல் செய்யறோம் கோவில் வணங்குறோம் திருவாசகம் படிக்கிறோம் சரியான பிறவிடா இதை நல்லா மதிச்சு இதே கரையிடுங்கப்பா திரும்ப போய் கீழே இறங்கிடாங்கடா என்றார் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இதனை மதித்திடுவின் அருமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரா போனவங்க எனவே இப்படிப்பட்ட அமைப்புல என்ன சொல்றார் எந்த பாட்டு படிச்சோம் ரெண்டாவது பாட்டு அதனால ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம்பிரியான் பாருங்க இந்த உலகத்துல நம்ம வந்ததுல இந்த திருப்பெருந்துறையில இருந்த பெருமா என்ன செய்தான் என் உடல்லையும் பூந்தான் உயிரிலையும் கலந்தான் உள்ளத்திலையும் பிரியாம இருக்கிறான் தேனார் சடை முடியான் எந்த ஊருக்காடுறவரு சேனார் தடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை உரைவான் அவன் ஊரே சொந்த ஊர் திருப்பெருந்துரை தானே நம்ம மண்ணுலகத்தில் தானே இருக்கு அதனால அவன் ஊர்ல திருப்பெருந்துள்ள இருக்கின்றவன் வானோர்களும் அறியாததோர் வளம் ஈந்தனன் எனக்கே தேவர்களுக்கு கூட தெரிய முடியாத அந்த முத்தி பேற்றை எனக்கு வழங்கினான் எங்களுடைய பெருமான் என்று சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார் என நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் இல்லைங்களா இப்படி எனக்கு அந்த முத்தி பேருங்கிற ஒண்ணு வாய்க்கும் தெரிஞ்ச உடனே எனக்கே பெருமகிழ்ச்சி வந்துட்டு என்னன்னாரு என்னை நான் என்பதறியேன் நானார் என் உள்ளமார் யானங்களார் என்னை யார் அறிவார் ஏன் எல்லாம் பெருமான் ஆட்கொண்டுட்டான் வானோர் பிரான் என்னை ஆண்டிலன் அருமையான பாட்டதெல்லாம் அதனால எனக்கு இவ்வளவு இதெல்லாம் கொடுத்ததுனால என்னை என்ன என்ன எனக்கு எப்படி இருக்கிறேன்னு கேட்டா என்னை நான் என்னை நான் என்பது அறியேன் இரவாவதும் அறி பகல் இரவாவதும் அறியேன் பகலா இருந்தானே நான் எல்லாம் எனக்கு ஒண்ணுதான் பொய்யா அப்படின்ட்டு மனவாசகம் கடந்தான் என மன மத்தோ உண்மத்தனாக்கி மனவாசகம் கடந்தான் அப்படின்னாரு அது என்ன மனவாசகம் கடந்தான் அதுக்கு நேர் சிவபுராணம் என்ன வேணும் அப்படி எல்லாம் வரணும் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ அது எப்படி வந்திருக்கு மனவாசகம் கடந்தான் ஏன்னா அங்க மாற்றம்ங்கிறது வாசகம் மனம்ங்கிறது மனம் எனவே அந்த மாற்றம் மனம் கடியன் எந்த மறைவுங்கிறதா மனவாசகம் கடல் அருமையான என்னுடைய மறு சொல்லது அருமை மனவாசகம் கடந்தான் என மத்தோ மத்தோன் மத்தனாக்கி மத்தோன் மத்தனா பித்து பிடிச்சவனா ஆகிட்டாரு என்ன பித்துனர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பித்து இந்த பித்துன்னு சொன்ன நீங்க துணி கழிச்சுட்டு நிற்கிறது அர்த்தம் இல்லை ஒன்றுல ரொம்ப பற்றி யாருக்கு இருக்குது அவங்களுக்கு அது பித்துன்னு அர்த்தம் காபிய தண்ணியா குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு நேரம் குடித்தாலும் பரவாயில்ல ராத்திரி ரெண்டு மணிக்கு தட்டி எழுப்பி என்ன ஒண்ணு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னாரு ஏன் அப்படி கேட்கிறாரு காஃபி ஒரு அரை டம்ளர் பால் கலந்துருக்கேன் கொடுத்துறேன் ஒன்றரை மணிக்கு குடிக்க அதுக்கு என்னன்னு பேரு காபி புத்துன்னு பித்துன்னு அர்த்தம் ஆமா ஒன்றிலேயே அதிக ஈடுபாடு இருந்தா சீக்கிரம் அதனுடைய பித்துன்னு அர்த்தம் அது போல கல்யாணம் ஆனதுலேருந்து வெளியவே வரமாட்டேங்கிறான் வீட்டில் அம்மாவோட சுற்றிட்டு இருக்கான பொண்டாட்டி புத்துன்னு இருக்கும் இப்படி தான் ஒவ்வொன்றும் இது எனவே சீட்டாரதுலேயே உனக்கு பிற்றுன்னா அது அந்த பித்து இப்படி எல்லாம் ஒன்றிலேயே அது கவனம் இருந்தால் அதுக்கு பித்துன்னு அர்த்தம் எனவே எந்த பாட்டு என நான் என்பது அறியேன் எரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உன்மத்தனாக்கி பித்தோல பித்திலேயே தலைக்குமாறு செய்துட்டானா சினமால்விடை உடையான் அவன் எப்படிப்பட்டவன் அருமையான ஆணையத்தை உடையவன் மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பணவன் என செய்தபடி செய்தபடி செய்த படிது அறியேன் அவனை எனக்கு அவன் என்ன தந்திரம் பண்ணான மந்திரம் பண்ணான தெரியல எனக்கு எல்லா இன்பத்தையும் இந்த பிரிவிலேயே கொடுத்துட்டான் அதனால நான் யாரு எப்படி எனக்கு என்பதே தெரியல அப்படி பெரிய மதிப்பு இல்லை அந்த அமைப்பில் இருக்கிறேன் ஏன் எல்லாம் அவன் சந்தோஷம்